ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு வக்காஸ் ரதியுல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பேரித்தம்பழக்கொட்டை அல்லது தன் முன்னே வைத்து தஸ்மீ செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் வந்தார்கள் இதைவிட உமக்கு மிக இலகுவான ஒன்றை கூறுகிறேன் என்று கூறிய நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் சுபஹான் அல்லாஹி அததமா وسبحان الله عدد ما خلق في الأرض وسبحان الله عدد ما بين ذلك وسبحان الله عدد ما هو خالق والله أكبر مثل ذلك والحمد لله مثل ذلك ولا إله إلا الله مثل ذلك ولا حول ولا قوة إلا بالله مثل ذلك என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி மூன்று ஐந்து ஆறு எட்டு இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள் துவாவின் பொருள் வானத்தில் அல்லாஹ் படைத்துள்ள அளவுக்கு அல்லாஹுவை போற்றுகிறேன் பூமியில் அல்லாஹ் படைத்துள்ள அளவுக்கு அல்லாஹுவை போற்றுகிறேன் அவற்றுக்கிடையே உள்ள அளவுக்கு அல்லாஹுவை போற்றுகிறேன் அவன் படைக்க உள்ள அளவுக்கு அல்லாஹுவை போற்றுகிறேன் அல்லாஹுவை மிக பெரியவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாஹுவை தவிர வேறு சக்தியோ வேறு திரும்புதலோ இல்லை